ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கள்ங்கிற தலைப்பிலே சித்திர மாதம் முதற்கொண்டு முக்கியமான ஒவ்வொரு விரதங்களாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போது சித்திர மாதம் வரக்கூடியதான பரசுராம ஜெயந்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பரசுராம ஜெயந்தி என்றைக்கு வருதுன்னா திருத்தீய அன்னைக்கு வரும் அக்ஷய திருத்தீய அன்னைக்கு இந்த பரசுராம ஜெயந்தி கொண்டாடப்படுறது இந்த பரசுராம ஜெயந்தி விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது வைசாக்கிய சிதே பக்ஷே திருத்தீயாயாம் புனர்வசௌ நிஷாயாக பிரதமேயாமே ராமாக்கியஸ்தாபசோ ஹரிஹி ரேணுகாயாஸ்து யோ கர்ப்பாத்து அவதீர்ணோ விபுஸ்வயம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது வைசாக மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் திருத்தீய அன்றைக்கு புனர்வசு நட்சத்திரம் கூடியதான தினத்தில் பிரதோஷ காலத்தில் சாயங்காலம் சாட்சான் மகாவிஷ்ணுவை பரசுராமராக ரேணுகாவினுடைய கர்ப்பத்திலிருந்து அவதாரம் செய்தார் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அன்றைய தினத்தில் சாயங்காலம் பிரதோஷ காலம் ஆன பிறகு பரசுராமருக்கு பூஜை பண்ணணும் அப்படி ஒரு திதிப்பு செய்து வச்சு பரசுராமருக்கு பூஜை பண்ணி பரசுராமருடைய அவதார கட்டத்தை பாராயணம் பண்ணுறது அப்படி செய்யணும்னு நமக்கு பத்மபுராணம் காண்பிக்கிறது பத்மபுராணத்திலே தான் பரஷுராமருடைய அவதாரத்தை சொல்கிறது மகரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா பத்மபுராணம் பரசுராமருடைய அவதார கட்டத்தை எப்படி சொல்கிறதுன்னா இந்த பத்மபுராணத்தில் பார்வதி பரமேஸ்வர சம்பாதமாக அமைஞ்சிருக்கு இந்த சரித்திரம் பார்வதி பரமேஸ்வரனிடத்தில் கேட்க பரமேஸ்வரன் பரசுராமருடைய அவதாரத்தை சொல்கிறார் பிருகுபுத்திரோ மகானாசீத் ஜமதக்னிர்ஜோத்தமாக சமஸ்த வேத வேதாங்க பாரகஷ்ட மகாதபாகா பிருகுவனுடைய புத்திரரான ஜமதக்னிங்கிறவர் பெரிய வித்வானாகவும் மகானாகவும் பிரகாசித்தார் அனைத்து வேதங்களையும் வேதத்தினுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுண்டு பெரிய தபஸ்வியாக விளங்கினர் அவர் ஒரு சமயம் கங்கக்கரையில் இந்திரனை நோக்கி தபஸ் பண்ணினார் எதற்குன்னா காமதேனு ஒரு பசு தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான பசு அது நாம் எதை எதெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அவ்வளவையும் கொடுக்கக்கூடியது அந்த பசு தனக்கு வேணும்னு இந்திரனை நோக்கி தபஸ் பண்ணுறார் அப்படி தபஸ் பண்ணி இந்திரனை நேராக வரவழைச்சார் இந்திரன் அப்படி நேராக வந்து அந்த ஜமதக்னியை பார்த்து வரம் வருணீஸ்வ விப்ரேந்திர எத்ரே எத்தே மனசி வர்த்ததே ஹே விப்ரேந்திரா எதற்காக தபஸ் பண்ணுறீர் என்ன வரம் வேணும் கேளுங்கோன்னர் அப்போது ஜமதக்னி சொன்னார் சுரபிம் தேஹிமே தேவ சர்வ காமதுகாம் சதா எனக்கு உங்களிடத்தில் உள்ள காமதேனு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் தத்தப்பிரசன்னோ தேவேஷா தஸ்மை விப்ராய கோத்திரபித் பிரததௌ சுரபிம் தேவீம் சர்வ காமதுகாம் ததா கேட்டவுடனே இல்லேன்னு சொல்லாமல் இந்திரன் அந்த காமதேனுவை ஜபதக்னியினிடத்தில் கொடுத்த கொடுத்து ஜாகிரதையாக அழசனு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் சலப்துவா சுரபிம் தேவீம் ஜமதக்னிர் மகாதபாக உவாச மகதைஸ்வர்யா சதக்ரது ரிவாபரஹா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜமதக்னி அந்த காமதேனுவை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழிச்சுன்னு போய் அதை ரட்சிச்சுன்னு வந்தார் அந்த காமதேனு வந்த முகூர்த்தம் அவருக்கு கல்யாணமாச்சு ஜமதக்னிக்கு ரேணுகசிய சுதாம் ரம்யாம் ரேணுகாம் நாம நாமதா உபயேமே விதானேன ஜமதக்னர் மகாதபாகா ரேணுகருங்கிறவருடைய பொண்ணும் ரேணுகா அவளை கன்னிகாதானம் பண்ணினர் ரேணுகர் அப்படி கன்னிகாதானமாக ஜமதக்னியானவர் ரேணுகையை வாங்கிண்டு விவாகம் பண்ணிண்டார் தயாசக சுதர்மாத்மா ரேமே வருஷான் அநேகசா ரெண்டு பேருமாக சந்தோஷமாக அந்த காமதேனுவோடு கூட வாழ்ந்துன வந்தா அவருக்கு குழந்தைகள் சந்ததிகள் ஏற்படணும்னு அந்த காமதேனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் அந்த காமதேனுவும் அனுகிரகம் பண்ணித்து ஜமதக்னிக்கு என்ன சொல்லித்துன்னா காமதேனு நான் கறக்கக்கூடியதான பாலை வச்சுண்டு இஷ்டி பண்ணுங்கோன்னு சொல்லித்து காமதேனு ததஸ்ஸ புத்திர காமத்வாத் இஷ்டிம் சக்கரே சுதார்மிகா இஷ்டியாம் சந்தோஷயாமாச பாகசாசனமீஸ்வரம் ಪರಿತುಷ್ಟಶಚೀಭರ್ತ தஸ்மை புத்திரம் மகாபலம் அப்படி இந்திரனை நோக்கி அந்த காமதேனு கொடுத்த பாலை வச்சுண்டு இஷ்டி பண்ணினார் ஜமதக்னி அப்படி அந்த இஷ்டியில் நேராக வந்து இந்திரன் உனக்கு நல்ல புத்திரன் பிறப்பான்னு அனுகிரகம் பண்ணிட்டு போனார் இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜமதக்னி அத்த காலேன விப்ரேந்திர ரேணுகாயாம் சுச்சிஸ்மிதே புத்திரமுத்பாதயாமாச மகாவீரிய பலான்விதம் அப்படி சிறிது காலம் ஆன பிறகு கர்ப்பம் தரித்தாள் ரேணுக ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஜமதக்னி அப்படி சந்தோஷப்பட்டு மூணாவது மாதம் பும்சுவனம் நாலாவது மாதம் சீமந்தம் அனைத்தும் பண்ணி சந்தோஷப்பட்டு நல்ல புத்திரன் பிறக்கணும்னு எதிர்பார்த்துருக்கார் ஜமதக்னி விஷ்ணோரம்சாம்ச பாகேன சர்வலக்ஷண லக்ஷிதம் தஸ்மின் சுதே மகாவீரியே பிருகுஸ்தஸ்ய பிதாமகா நல்ல முகூர்த்தத்தில் வைசாக மாதம் சுக்லபக்ஷ திருத்தீயில் சாயங்கால வேலையில் பிரதோஷ காலத்தில் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக ஆண் குழந்தை பிறந்தது ஜமதக்னிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டு தன்னுடைய தகப்பனாரிடத்தில் குழந்தையை காண்பித்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் பண்ணினார் நாமச்சாஸ்மி ததோஹர்ஷாத் விஷ்ணோரம்சோபலக்ஷிதம் சக்கரேத நாமதேயந்தோ ராமஜித் சோபனம் அப்படி ராமன்னு பெயர் வச்சார் பிருகு தக தகப்பனாருடைய தகப்பனாரான பிருகு ராமன்னு பெயர் வச்சு சந்தோஷப்பட்டார் அப்படி குழந்தையினுடைய முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ஜமதக்னி பிரியத்தோடு இந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்